நல்ல வேலை நீதான் எனக்கு பெருமான் நீதான் எனக்கு தலைவன் சொல்லிவிட்டு உன் திருவடியை மனதால் நினைத்துக் கொண்டு என்ன இருக்கிறேன் இருமாந்திருந்தேன் சொன்னே ஒரு தேவாரம் வரணும் சிறுமானேந்திரன் சேவடி கீழ் சென்றங்க இருமாந்திருப்பன் அருமை அப்படியே அந்த இருமாப்புங்கிறது பெருமிதம்னு அர்த்தம் திமுருன்னு அர்த்தம் இல்லை ஆமா இருமாப்பு என்பதற்கு பெருமிதம் பெருமிதம் பேரு திமிரு வேறு திமிரு தனக்கு தகுதி இல்லாம இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு மற்றவெல்லாம் மட்டம் நினைக்கிறது அகந்தை இது பெருமிதம் என்ன தனக்குரிய தகுதியை கொண்டு அதன்படி ஒழுகுவது இருக்குது அது பெருமிதம் நமக்கு இப்படி சொன்ன வழங்காது அவரவர்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அந்த ஸ்டேட்டஸை காப்பாத்துகிறது அதை வந்து அதை பாதுகாத்துக்கிறது அது சொல்றேன் சிவ சிவ இவன் ஏன்னா அது சொல்லிட்டா நமக்கு ஒரு அமைதி ரெண்டாவது செஞ்ச பாவத்துக்கு நீக்கம்னு அர்த்தம் பாவ நீக்கம் சரி பாருங்க என்ன பார்த்தேன் உற்று வாக்கியலால் வார்கடல் வந்து உற்று இருமாந்திருந்தேன் உன்னுடைய திருவடி வந்து வந்ததுனால பெருமிதத்தோடு இருக்கிறேன் எம் பெருமானி அடியேற்கு பொற்ற விசு நாய்க்கெடுமாறு அந்தேன்னு சொன்னருளே ஆனாலும் எனக்கு நீ பெரும் தகுதி கொடுத்தது இருக்குதே அது வந்து எனக்கு நீ கொடுத்தது இல்லை எது போலன்னா ஒரு நாய்க்கு நல்ல பொண்ணால ஒரு தவிசு பண்ணி இதுல உட்கார ராஜா பா பா அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டு உட்கார வச்ச என்னவோ அது போல எனக்கு சிவ சிவ அது என்னதுன்னு சொல்லாம விட்டுட்டார் ஏன்னா அடிக்கடி போய் பல நேரத்தில் சொன்னதுனால விட்டுட்டார் ஆமா தன்னை நாய் என்று சொல்வது அவருக்கு ரொம்ப நாயடியே நாயடியே நாயிற் கடையாய் கடமுண்டு அடிமையருக்கு தாய் அதனால இங்க சொல்லாமல் சொல்லி சொல்லிட்டான் நம்ம எல்லாம் சிவ சிவ அவங்க எல்லாத்தையும் சொன்னா நாம எல்லாம் எதை சொல்றது எந்த எந்த சொல்லும் சொல்றது இல்லை இவ்வளவு பெரியவங்க எல்லாம் அந்த மாதிரி சொல்ல சொன்ன பிறகு நாம எந்த சொல்ல சொல்றது ஆமா ஒண்ணுமே வழங்கல கவிஸ் என்ன ஆமா உட்காருங்க அமர்தற்குரிய தவிசு ஆஹ் அதெல்லாம் தான் தவிசு அருமையான சொல்லுது எந்த பாட்டு ஆமா பொற்தவிசு நாய் கெடுமாறு அன்றேனும் பொன்னருளே ஆனா இப்படி நான் வந்து கலைஞானம் கற்காமலும் உன்னை கசிந்துருகேன் ஆயிடினும் ஆனா உன் திருவடியை ஏதோ நினைச்சு வேற தெய்வம் இல்லைன்னு உன்னை மட்டும் நினைச்சேன் அதுக்கே இவ்வளவு கொடுத்துட்டியே என்ன கொடுத்த உன்னுடைய அருளை கொடுத்த அது எது போல ஒரு நாய்க்கு போய் பொன் பரிசு கொடுத்தது போல என்று சொல்லி சொன்னார் அப்புறம் அடுத்தது பஞ்சாயாலி மடவார் தன் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயகூர நடுங்குவேன் இப்படி வருகின்ற இடங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா ஒரு ஆன்மா கெடுவதற்குரிய வாயில் ஒன்று என்னன்னா சிற்றின்பம் அது கருதி இவர் தன் மேல ஏற்றி தவிர இவர் வந்து அந்த மாதிரி பெண்பால் இன்பத்தை கொள்ளல இதுதான் என்ன பண்றது அரணை வடிவேல் யாரே எழுதியிருக்கார் பெண் இன்பத்தில் இவர் தலைச்சிருக்கணும் அப்படின்னு என்னமோ அவர் அவர் அதனால பெரியவர் அது அது நமக்கு எல்லாம் உடன்பாடல் உடன்பாடல் ஏன்னா சந்தர்ப்பமும் இருக்கு இல்ல ஏன் அப்படின்னா நீங்க தான் மாண்புமே அமைச்சரானார் ஆன உடனே பாண்டிய மன்னனுக்குரிய நல்ல இது பட்டர் அமைச்சர்ல இவர்தான் நல்ல தகுதியானவர் அதனால இவரை குதிரை வாங்க போக சொன்னாரு குதிரை வாங்க போக சொன்னா திருப்பெருந்துறையில பெருமானை எல்லாம் வாங்கிக்கிட்டு அன்னைக்கு அடியன் ஆக்கிட்டார் அப்புறம் எங்க அவர் அங்க போறதுக்கு என்னைக்கு நான் ஒண்ணு அடைவேன் என்னைக்கு ஒண்ணு அடைவேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே இருந்து ஆறாத அப்படியே காதலோடு இருந்திருக்காரு அப்புறம் எங்க அந்த சுற்றின்பத்துக்கு வழி சரி அதுக்கு முன்ன ஒரு கால் சுற்றின்பத்தை தெளிச்சிருந்தார் ஆனால் இவர் அனுப்பியிருக்க மாட்டார் குதிரைக்கு யாரு பெருமா அரசன் அனுப்பியிருக்க மாட்டான் இது என்ன போய் அங்க எங்க யாராவது எழுத்துட்டு வந்துட போறோம் திருவள்ளுவர் கேட்டதுனால சொல்லிடுறேன் அணிக்கமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருங்கி பழம் உண்மையமா திருவள்ளுவர் அணிக்கத்தினுடைய பூவும் அதான் இருக்குல்லயே மென்மையானது அன்னத்தின் தூவின்னா அன்னத்தினுடைய ரச்சனை எதுனா ஒன்று ஒன்றோடு புணரும் போது தானா அந்த இறகு விழுருமா அது அவ்வளவு மென்மையா இருக்குமா இந்த ரெண்டே கூட எங்க வீட்டு அம்மாவுக்கு நெருங்கி படத்துல கால் வச்சுனாரு இதுக்கு மேல ஒருத்தர் போக முடியுமா நீங்க அவர் சொல்லுகின்ற இலக்கணத்தை வைத்து நீங்க திருவள்ளுவரும் இலக்கியங்களும் தமிழ் இலக்கியங்களும் எடுத்து ஆராய்ஞ்சு ஏதேனும் ஒரு பத்து நீதி எடுத்துக்கிட்டு இவர் சொன்ன முறை என்ன மற்றவங்களோட முறை என்ன யார் திருவள்ளுவர் சிங்கம் சிங்கம் சொல்லுங்க என்னமோ மனுஷன் சொன்னா பின்னால வர தமிழம் படிப்பான்னு நினைச்சார் நினைச்சார் இல்லைங்களா இப்படி எல்லாம் ஒதுக்குவான்னு கண்டாரா சரி இங்க என்ன பாட்டு பஞ்சாயாடி மடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் இது என்னன்னா பிறர் பிறரெல்லாம் அதுல தான் போய் இறங்கி அதனாலதான் அடிவாங்க இப்ப இவர் அருணகிரிநாதர் அதுல போனது தானே அதனால வந்த வேணதானே இவருக்கு அதனாலதான் பல திருப்புகள்ல அப்படியே கொட்டி இருக்காரு அது ஆனா அவருக்கு உண்மைதான் அவருக்கு உண்மை அவரோட அவர் அனுபவத்தான் சொன்னார் இப்ப எல்லாம் சொன்னது தவற்றை தான் ஏத்தி கொள்றாங்க அவர் சொன்னது தான் செய்த தவறு தவறு தான் ஏன்னா பின்னால வந்தவர் எல்லாரும் சொல்றாங்க அந்த தவற்றை செய்தார் செய்தார் இளமை மீது ஒரு இன்பத்துறையிலே வெளியேறாங்க என்ன பண்றது ஆனால் அவர் அவர் ஒத்துக்கிட்டு பின்னால முருகப்பெருமானே அப்படியே கொட்டுட்டு செஞ்சனே முருகா நிற்கலாம் செஞ்சேன் சிவம் நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின் அருளால் உஞ்சேன் நல்ல வேலை உன்னுடைய திருவருள் கிடைச்சதுனால நான் படித்தேன் பெருமானி உடையானி அடியேனி அஞ்சேலென்று ஆண்டவார் அன்றே அம்பலத்தமுதி நீ எனக்கு பயப்படாதேன்னு சொல்லி எனக்கு ஆண்டாயே அப்படி ஆண்டதே எனக்கு பெரிய பலம் பலம்பா எனக்கு பெரிய எனக்கு அருள் என்றெல்லாம் சொன்னார் இது எத்தனை நாள் முடிச்சிடலாமா முடிச்சிடலாம் மூத்தானி மூத்தானின்னா அவன் என்ன வயசானவனேன்னு அர்த்தம் இல்ல அல்ல முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே என்பது பொருள் அப்படி அப்படி பண்ணும் அப்படி விட்டுணும் நான் சுத்தா மூத்தானி ஈக்குவல் டு முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள் அருமை அவருடைய வாக்குக்கு அவருடைய ஒரே உரை அருமை போகாது விட்டுட்டுமா சரி என்பாலை பிறப்பறுத்து என்பால்னா என் எனக்கு இடனாக உள்ள பிறப்பு ஏன்னா பிறப்புங்கிறது நம்ம ஆன்மாக்களுக்கு தவிர ஆண்டவனுக்கு கிடையாது அதனால என் என்னுடைய தகுதிக்கேற்ற இந்த பிறப்பறுத்து இங்கு இமையவர்க்கம் அறிய ஒன்னா தென்பாலை திருப்பெருந்துரையுரையும் உரையும் சிவபெருமான் தென்னகத்தே உள்ள திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பெருமான் அன்பால் நீ அகம் நெகவே பூந்தருளி என் உள்ளத்துல பூந்த போது என்னுடைய நெஞ்செல்லாம் நெகிழ்ந்து நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்ச தரு சண்முகனுக்கு செஞ்ச புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பண்ணலாம் அதான் அங்கெல்லாம் பார்த்துட்டு எனவே அது மாதிரி என்னுடைய நெஞ்சமெல்லாம் நெகிழும்படியாக அகம் நெகவே பூந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கியவாறு அன்றே எம் பெருமானி இப்படி எல்லாம் இருந்த என்னை இப்படி செய்தியே அது என் மீது வைத்த கருணை அல்லவா இல்லைன்னா எனக்கு என்ன எனக்கென்று என்ன தகுதி இருக்கு ஒன்றுமில்லையே நீ வைத்த கருணை தான் எனக்கு தகுதியாயிற்று என்று சொல்லி அதெல்லாம் நன்றி உணர்வு எல்லாம் ஆமா ஆமா ஆண்டவாறு அன்றே ஆண்ட அப்பொழுது எனக்கு அப்படி அஞ்சேல் என்று ஆண்டா ஆண்டாய் அப்படின்னு அம்பலத்தமுதி அஞ்சேல் என்று ஆண்டாய் அது போல இங்கே என்பாலே நோக்கியவாறு அந்தேனும் என் பெருமானி என்பாலை பிறப்படுத்து இமையவர்க்கும் அறிய உண்ணா தென்பாலை திருப்பெருந்துறையுறையும் சிவபெருமான் என்ன செய்தார் பெருமானி நீ அன்பால் நீ என்னுடைய அகம் நெக இந்த நெஞ்சத்துக்குள்ள பூந்தருடைய ஆட்கொண்டது என்பாலே நோக்கியவாறு என்று என்னை ஒரு பொருளாக்கிறது எனக்கு அருள் செய்தியப்பா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்ன செய்யும் என்று பெருமான் நோக்கி விரும்புகிறார் மூத்தானி மூவாத முதலானி அடியாத முதல்வன் முடிவில்லா ஓத்தானி ஓத்துன்னா வேதம் வேதம் ஆமா அல்ல இந்த உயர்ந்தோர்க்குரிய ஓத்தினான தொல்லாப்பி தொல்லாப்பி ஆனா ஓத்து என்பது வேதம் என்பது சாதாரணமா தொல்லாப்பி எல்லாம் படிச்சிருந்தா வழங்கும் இல்லைன்னா கடினப்படும் அதனால ஓத்தானியும் வேத வேத பொருளானி உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானி அந்த அருள் அருள் கண்ணால் நோக்குகின்ற பொழுது உண்மையாயிருக்கிறாய் இந்த வெறும் புறக்கண்ணால் நோக்கும் போது இன்மையாயிருக்கிறாய் இல்லை இல்லை என்ன துணியை போட்டு தாண்டான் யாவையுமாய் அல்லையுமாய் அப்படின்னு பூத்தானி புகுந்து இங்கு புரள் புரள்னா உடம்புல புரளுதல்ல உணர்ச்சியில இப்படியா அப்படியா பெருமான் எப்படி ஆட்கொள்வான் என்ன என்றெல்லாம் நான் மனதில் புரண்டு கொண்டிருந்த என்னை கருணையினால் பேர்த்தே நீ ஆண்டவாரண்டே முதல்ல திருப்பெருந்துறையில எனக்கு ஆண்டாய் அதன் பிறகு என் மீது வைத்த கருணையினாலே நான் வருந்திய வருத்தத்தினாலே மீண்டும் என்னை பூந்த ஆண்டு என்னை கொண்டு கைலாயத்திலேயே வச்சுட்டேன் என் பெருமானி அதெல்லாம் நீ செய்த பெரிய கருணைப்பா எனக்கு மறிவினிய மனப்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக பெருபதொரும் மிகலறி சிவபெருமான் என்றேத்தி பரிகியனின் பரங்கருணை தடங்களில் படிவாமாறு அருள் எனக்கு எனக்கு நான் உருகிறார் உருகுனா கூட இன்னும் உருகணுமா அதை கேட்கிறார் யார்கிட்ட பெருமான் பெயர் மறுவினிய மலர்பாதம் பொருந்துதற்கு உரிய இந்த ஆன்மாக்கள் பொருந்தி வாடுதற்குரிய இடம்னு இருக்குமானா அது உன் மலர்பாதம் தான் திருவடி தான் திருவடி அதை மனத்தில் வளர்ந்து என்னுடைய மனசுலயே உன் திருவடி வச்சுக்கணும் உள்ளுருக நினைக்க நினைக்க உருகி கொண்டே இருக்கும் பெறுவதொரும் மிக அலறி கொஞ்சம் அதிகமான அன்பு போன உடனே தெருவில் கூட ஆஹா எங்க பெருமான் என்னை ஆட்கொண்டது எவ்வளவு தெரியுமா என்று தன் மனம் கூறிக்கு வெளியும் வெளியவும் சொல்லும் அது வெளியே அதிகமா சொல்ல மாட்டாங்க ரொம்ப அன்பு மீது போது அப்படி சொல்லவும் ஆரம்பாங்க பெறுவதொரும் மிக அலறி சிவபெருமான் தீ என்னையா அமைச்சர் பெருமானே உங்களுக்கு என்ன வந்ததுன்னா ஒன்று வரல எல்லாம் அல்ல பெருமான் என்னை ஆட்கொண்டு எனக்கு உபதேசம் செய்து என்னை ஆட்கொண்டார் ஆட்கொண்டார் அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெருமிதம் என்று இப்படி சொல்லுவாராம் இப்படி சொல்லி கொண்டிருக்கும்படியாக பெருமானி என்றேத்தி பரிகியனின் பரங்கருணை தடங்கடல் படிவாமாறு உன்னுடைய கருணைங்கிற கடல் அந்த கடல் அப்படியே நான் திளைக்கணும் திளைக்கணும் படிவாமாறு அருள் எனக்கு அருள் செய்யணும் திடீர்னு திருடை மருதூர்ல இருக்கிற பெருமானை கூப்பிடுறேன் அது ஏன் அப்படி கூப்பிடாருன்னா நெஞ்சம் அது நீங்க அது வந்து அதனால திருடை மருத்துவரில் பாடினதுன்னு சொன்னாலும் சொல்லலாம் அல்லது இங்கே சும்மா எங்கிருந்தாலும் அந்த திடீர்னு மகாலிங்க பெருமான் மேல ஞாபகம் வந்துட்டு எது யார இடை மருது அருள் எனக்கெங்கு இடை மருதே இடங்கொண்ட அம்மானி அதனால நமக்கு திடீர்னு இப்ப எங்க திருவண்ணாமலை இருக்கிறவங்களுக்கு திருடமருதோடையும் காட்சி கொடுத்தோம் இப்ப கும்பாபிஷேகம் ஆக போகுது வேண்டிய பணமெல்லாம் அருள் எனக்கெங்கு இதை மருது இடங்கொண்டமானி அடுத்ததுதான் அருமையான பாட்டு ஏமாத்தாவா நான் உடைக்கும் வார்த்தையெல்லாம் தன் வார்த்தைன்னு சாமி சொல்ற மாதிரி நான் உடைக்கும் வார்த்தையெல்லாம் தன் வார்த்தை அல்லவா நானேயோதம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் நானா தவம் செய்தேன் இதுக்கு எதுக்கு சுவாமி இப்படி சொல்றீங்கன்னாரு சிவாய நமயன பெற்றேன் அடிக்கடி தன் வாழ்க்கைனால சிவாய நம சிவாய நம என்று சொல்லும்படியான பேர் பெற்றதுக்கு நான் ஒரு கால் என்ன புண்ணியம் செய்தன் நெஞ்சமேன்னு அவர் யாரு சுந்தரர் எதுக்கு எதுக்கு இதை நானேயோ தவம் செய்தேன் என்றார் எதற்கு சிவாய நம என்று நான் அடிக்கடி சொல்லுவதற்கு நான் தவம் செய்வேன் அவரு திருவளஞ்சொலி இல்ல இல்ல இல்ல இல்ல இங்க பேர் சொன்னது யாரு அங்கேயா என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி இருங்கள் வையத்து உன்னை நண்பினை பயனுடைய முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வளஞ்சொடி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனால் என்ன புண்ணியம் செஞ்சு யாரு அவரு இங்க நானியோதம் செய்தேன் எதுக்கு சுவாமி சிவாயனமயன பெற்றேன் அது எதனால சாமி ஏன் கேட்கிற போப்பா சிவபெருமான் அவர் எப்படி சாமி இருப்பாரு தித்திக்கும் சிவபெருமான் அப்படி வாயில நீ கல்கண்டான காலத்துல ஜீனாக்கள் கண்டு போட்டு அப்படி இருக்கும் தித்தி அது மாதிரி அந்த பெருமான் தித்திக்க வாயினால ஆமா திண்டு கண்டாருக்கு தித்திக்குமான் நின்று கண்டால் அது மெத்தல் இருக்கும் தின்று கண்டால் அது தித்திக்குமான் யாரு பெருமூலர் அருமை அதனால எது போல தித்திக்கும்னாரு நமக்கு விளங்கும்படி சொல்லணுங்கிறதுக்காக தான் தேனாய் அப்படின்னு நமக்கு விளங்கணும்லாம் தேன் தான் பாலோட தேன் கலந்தட்டு பனிமொழி வாழை இருக்கூடிய நீ யாரு திருவள்ளுவர் அதனால தேன் ரொம்ப திட்டிக்கிட்டு இது நமக்கு சொன்னது தேவலோகத்திலிருந்து வந்துட்டாங்க எப்படி சாமி திட்டிக்கும்னார் என் அமுதமுமாய் நான் அமுதம் சாப்பிட்டவன் யாரு தேவர்கள் அதனால மண்ணுலகத்தில் எப்படி சாமி திட்டிக்கும்னார் வேணா திட்டிக்கும்டா ராஜா அப்படின்னார் தேவலோகத்தில் சாமி எப்படின்னார் நீங்க அமுதம் சாப்பிட்டு ஆமா அமுதா திட்டிக்கும்பா அப்படின்னார் ஆஹா இவர் தேன்னு ஆஹா தேன் அவர் ஆஹா அமுதம்னார் எனவே தேனாயின் அமுதமாய் திட்டிக்கும் சிவபெருமான் சாமி அவ்வளவு பெரியவர் உங்ககிட்ட வந்தாருன்னா நீங்க எம்மாம் பெரியவங்க எம்மாம் பெரியவங்கிறது அந்த காலத்துல தஞ்சாவூர் ஜில்லா வார்த்தை எம்மா அம்மாங்க இல்லை எல்லாம் போட்டு தமிழ் தமிழ்லாம் போட்டுது அல்ல நீ ரொம்ப நான் நான் பெரியவன் இல்லப்பா தானே வந்து எனக்கு என்ன தெரியும் நான் அவ்வளவு பெரியவனா என் மேல வைத்தா அருள்னால தானே வந்து வந்தவர் சாமி இப்ப எங்க இருக்காருனாரு எனது உள்ளம் புகுந்து அப்போ ஆண்டவனே சாமி உள்ளத்துல பூண்டாங்கன்னா சாமி பெரியவங்களாச்சும் அடியேற்கு நான் ரொம்ப சின்னவன்பா என்னை பெரியவன் சொல்லாதுங்க அடியேற்கு அதனால என்ன சுவாமி உங்களுக்கு பயன் ஊனாரம் உயிர் வாழ்க்கை ஒருத்து ஊனாரும் உயிர் வா இந்த உடம்பை அன்னையே வெறுத்தேன் வெறுத்த போது வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றால் புரியாது அப்படி ஒருக்கவும் வெறுக்கவும் நானே செய்வேன் என்ன உபதேசம் பெற்றேன் இவாயனமயன பெற்றேன் இப்படி எல்லாம் திரு அண்ணாமலையான் அடிக்கமலத்திலிருந்து சிந்திக்கும்படியான புண்ணியம் கிடைத்தது என்று சொல்லி இதற்கு ஏதுவாக இருக்கிற என்ன என் தலையில சரியா ஒன்பது இல்லவா அது